திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி தென்கரை ஸ்தலம் தென்குரங்காடு துறை திருச்சிற்றம்பலம் பரப கெடும் வல்வினை பாரிடஞ்சூழ இரவீர் பூரங்காட்டிழை நின்றேரி யாடி அரவ சடையந்தணன்மேய கூறவ பொழில் சோழ் கோரங்காடு தூரையே பிண்டார் புறமூன்று மேரீத்த விமலன் இண்டார் புறங்கா டிடை நின்றெறியாடி வண்டார் கருமென் குழல் மங்கையோர் பாகோ கொண்டான் குரல் போல் கூரங்காடு தூரையே நிறைவில் போரங்கா திடை நேரிழையோடும் இறைவில்லேறியான் மழுவேந்தி நின்றாடி மறையின் நொலிவா நவர்தானவரே தூ குறைவில்லவனூர் குரங்காடு தூரையே விழிக்கோ நோதல் மேல் ஒரு வெண்பீரை சூடி தெழிக்கோ பூரங்காட்டிடை சேர்ந்தேரியாடி பழிக்கோ பரிசே பலி தேர்ந்தவனூர் பொன் கோழிக்கோ புனல் சூழ் கோரங்காடு துறையே நீரார் தருமே நீ என்னேற்றியோர் கண்ணன் ஏறார் கொடியம் இறையீண்டெறியாடி ஆரார் சடையன் தணனாயிழையோளார் கூறான் நகர் போல் குரங்காடு துறையே நளிரும் மலர் கொன்றையுனாரு கரந்தை தொழிரோ சுலவி சுடு காட்டெறியாடி மிளிரும் மரபார் தவன் மேவிய கோயில் குளிரும் புனல் சூழ் குரங்காடு துறையே பழகும் வினை தீர்ப்பவன் பார்ப்பதியோடும் முழபம் குழல் மொந்தை முழங்கெறியாடும் அழகன் நயில் மூவிலை வேல்வலனேந்தோ குழகன் நகர் போல் குரங்காடு துறையே வரையார் தேடுத்தோ அரக்கன் பலியொல்க நிறையார் விரலால் நெறித்தீட்டவனூராம் கரையார் திழிகாவிரி கோல கரை மேல் கூறையார் பொழில் சூழ் குரங்காடு துறையே நெடியானொடு நான் மோகனும் நீனை ஒண்ணாம் படியாகிய பண்டங்கனின் தெரியாடி செடியார் தலையேந்திய செங்கண் வெள்ளேற்றில் கொடியான் நகர் போல் கோரங்காடு தூரையே துவராடையர் வேடமலாச்சமண் கயர் கவர்வாய் மொழி காதல் செய்யாதவனூராம் நவையார் மணி பொன்னகில் சந்தன முந்தி குவையார் கரை சேர் குரங்காடு துறையே நல்லார்பயில் காழியுள் ஞான சம்பந்தன் கொல்லேருடையான் குரங்காடு தூரை மேல் சொல்லார் தமிழ் மாலை பத்து தொழுதேத்த வல்லாரவர்வானவரோடு உறைவாரே சுவாமி ஆபத் சகாயேஸ்வரர் அம்பாள் பவளக்கொடியம்மை திருச்சிற்றம்பல்